அப்படின்னு இந்த தில்லையில் கண்டேன்னு பாண்டோன்னு என்ன பண்ணிட்டாங்க இவங்க நிறுத்த தரிசனம் என்று நிறுத்தாங்க தில்லை கண்டேனுங்கிறது அருமையான தமிழ் நிறுத்த தரிசனம்ங்கிறது அருமையான வடமொழி இது விளக்கம் இப்படிதான் சரி பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு இந்த பிறவி எதனால் வந்தது நாம் செய்யற வினையினால வந்தது அதனால வினைப்பிற என்கின்ற வேதனையில் அகப்பட்டு துன்பப்படுவதில் அப்படியே தத்தளித்துக் கொண்டு தனை சிறிதும் நினையாதே பெருமானை பற்றி சிந்தனையே இல்லாமல் தளர் வெய்தி கிடப்பேனை இது வரைக்கும் தளர்ந்து போனேன் இது இந்த மாதிரி எருவாய் கருவாய் தண்ணீரே உருவாய் இதுவே தொடர்வாய் வெளி போல ஒருதாய் இருதாய் பல கோடியா இருந்து பிறந்து பிறந்து நான் அப்படி தளர்ந்து கிடந்த என்னை என்ன செய்தாராம் என பெரிதும் ஆட்கொண்டு திருப்பெருந்துள்ள என்னை ஆட்கொண்டான் அவனுக்கு என்னையா கிடைச்சது என் பிறப்பருத்த இணையிலேயே அந்த அந்த திருப்பெருந்துறையில பெருமானை காணுகிற வரைக்கும் இந்த பெருவிருது அப்புறம் பிறப்பில்லை பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க பிறப்பை நீக்கினானா அப்படி பிறப்பருத்த இணை இலியை இணை இலியினர் அருமையான தமிழ் இணை இணை என்ன ஒப்பும் இலியினர் தனக்கோமை இல்லாதான் என்றவாறு திருக்குறள் சொல்லால் சொன்னால் தனக்கோமை இல்லாதான் திருவாசக சொல்லால் சொன்னால் இனி ரெண்டு அழகாச்சே இனி இனியை அனைத்துலகம் தொழும் தில்லை அம்பாலத்தே கண்டேனி நம்ம பெருமானி வந்து நாம மட்டுமா தொடரும் இல்ல உலகத்தை இருக்க எல்லாரும் வந்து சொல்லுறாங்களாம் அதான் எல்லா உலகம் காணும்படியான தில்லையில் அம்பலத்தை நான் கண்டு வழிபட்டேன் ஒரு பெரியாச்சாலத்தே உள்புகுந்து உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தினேயானி எப்ப வந்து பெருமான முடி உள்ளத்துல பூந்தானாரு இந்த உரு பெரியா காலத்தே இந்த இது உரு எப்ப வந்தது தாயினிடமாக தந்தையினிடமாக தோன்றிய கரு தாயினுடைய வயிற்றில பதிந்து அப்புறம்தான் இந்த உருவே வந்தது இந்த உரு இந்த மாதிரி அப்பாவில இருந்து அம்மா வயிற்றுல அந்த உருவாகிற காலத்துக்கு முன்னிலே இருந்தே அவன் இருக்கான ஒரு பெரிய காலத்தே அந்த உயிர்க்குயிராக உள் புகுந்து என்ன சமயம் பண்ணாரு தங்கிட்டானா உளம் மண்ணி உள்ளத்திலேயே இருந்துட்டு உயிரத்தை தங்கிட்டு கருத்திருத்தி இந்த மேமனு இதோட கடைசி பிறவி இங்க இது எங்க பிறந்த திருப்பெருந்துறையில இது எங்க எங்க பிறந்த திருவாத ஊர்ல அப்படி பிறக்க வைத்து அதான் கடைசி அம்மா அப்பா உடல் வழி வந்த அம்மா அப்பா உயிர் வழி வந்த அம்மா அப்பா என்னைக்குமே அம்மா அம்மா ஏ அப்பா ஒத்திராமணியே அன்பினில் விளைந்த அமுதே அந்த அம்மா அப்பா உயிர் அம்மா அப்பா இந்த இதுல பிறக்கிற வரைக்கும் இந்த உடல் அப்பா அம்மா அதை நீக்கினாராம் அப்போ இப்போ ஒரு பெரிய தாயினிடமாக ஒரு உரு பெறுவதற்கு முன்னுமாரி அது ரொம்ப அருமையா அருமையநாதன் கருவில் உருவாகி வந்து வயதளவிலே பிளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து உடனாகி திருப்போல் படத்துக்கு நாதி நாதியும் போட்டுது ஒரே ஒரு நாதி இருந்தது அந்த நாதியும் போட்டுது அது எத்தவங்களா போட்டணுமோ உண்மையிலேயே சொல்றேன் என்ன சிங்கங்கள்லாம் இருந்த இடத்துல எங்க அது மாதிரி என்ன சொல்றது நான் சும்மா எழுதுறதுக்கு போய் நாலு இடம் எம்புவான் பட்டிமன்றம் பேசி பேசி எம்பி எம்பி விடுவான் அவருன்னா அப்படி சப்பலா கட்ட வச்சுக்கிட்டு கருகில் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து உடனாகி முருகா அப்படின்னு பாரு நல்ல ஆள் ஆஜானு பாகு சோப்பு நல்ல இசையும் தெரியும் இது மேல வெறும் இயல் தான் இல்ல இசையும் தெரியும் அதனால அடிச்சு பாண்டாருன்னா அப்ப மூடாவல் போரி கப்பிய கரி மூடன் அடிவேணி அடிக்கும் போது அருமையா ஒண்ணு வாசிக்கும் ஒண்ணு குரல் வாசிக்கும் எல்லாம் செய்யும் அது நடுவுற பலே பலே அப்படிம்பார் யார் அவங்கள தட்டி கொடுப்பார் கடைசியில் மத்தமும் மதியம் வைத்தோடு மரணம் மற்றொரு பைய மதையானி மத்தள பயிரணி உத்தரவு மத்தளத்துக்கு வேலை அது இதை கோர்சைக்கு வேலை கஞ்சனாவுக்கு வேலை எது இந்த மாதிரி தாளங்கள்லாம் போடும்போது மத்தளவையனை புத்தை பெல்லனி மற்றவர் மலசோடு பணிவேணி முத்தமிழ் நடைபெணி முற்படைகிறீர்கள் முற்படை எழுதிய முதல்வோனி முப்போரம் ஏறி பக்கம் இருக்கின்றாரு இது உடனே இந்த பின்னால இசைக்கலைஞர்களுக்கு வேலை தரணும்னா ஒன்று வரல அப்படிலாம் இருந்த ஒரு சொற்பொழிவாளர் அவர் தான் ஒரே ஒரு ஆள் தான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க போச்சு மீண்டும் ஒரு ஆள் இப்படித்தான் பாருங்க வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனிச்சிறிதும் அறியாத இணையாதே தளர் வெய்தி கிடப்பேனி இப்படி மனிதனா மனித வடிவோ அல்லது மற்ற இந்த வடிவோ இந்த உடம்புன்னு ஒரு வடிவு பட்டுட்டுதுன்னா ஆண்டவனை மறந்துடும் <laughs> அப்படி உருத்தெரியா காலத்தே அந்த மாதிரி தாய் வைத்தியமாக அந்த உருத்தெறிவதற்கு முன்னமேயே உள் புகுந்து உளம் மன்னி இங்க உளம்னா அந்த உயிரிடத்துல மண்ணின்னா பொருந்தி கூடவே இருந்து கருத்திருத்தி ஊன்புக்கு என்ன கருத்திருத்தினார் அப்படின்னா சரி உண்மையிலேயே ஏனைய கருமால இருந்ததுன்னு சொன்னா பெருமாண்டு அமைச்சரா இருந்ததுக்கு அருமையா மாண்பு அமைச்சராக இருந்திருப்பார் குதிரை வாங்க சொல்லும் போது திருப்பெருந்துறையில் அந்த அனுபவம் கிடைச்சிருக்காது நேர இடத்துல போயிருப்பார் ஆனா ஓரனா கூட தனக்கு எடுத்துக்கலாமே சரிங்களா நேர அந்த குதிரைக்கு உரிய பணம் கொடுத்து நல்ல குதிரையா தட்டி பார்த்து வாங்கி அங்கே இருந்து சரிங்களா இவர் தினமும் அந்த போன செலவு அந்த உண்மையாகவே ஏதோ சாப்பிட்ட செலவு தான் எழுதியிருப்பார் அது கூட எழுதப்படாதுன்னு அபிப்பிராயம் ஏன்னா சம்பளம் அன்னைக்கு வாங்கினீங்கல்ல அன்னைக்கு தான் வாங்கினீங்கல்ல <laughs> பரவாயில்ல இப்ப எங்களுக்கெல்லாம் கூட யூனிவர்சிட்டி போகும்போது யூனிவர்சிட்டிக்குன்னு பேட்டா கொடுப்பாங்க சரி அதனால் நீங்க அந்த மாத சம்பளத்துல வந்து நாற்பது பத்து நூறு ரூபாய் குறைச்சிக்கிறீங்களா கிடையாது இல்ல அப்ப இரட்டை சம்பளம் <laughs> இரட்டை சம்பளம் தான் சட்டப்படி பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வாங்கப்படாது போயிட்டு வரத்துக்கு வாங்கிக்கணும் ஏன்னா இங்க இருந்தீங்கன்னா கல்லூரிக்கு நடந்து போயிடுங்க உங்களுக்கு செலவில் சென்னைக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கூப்பிட்டாங்கன்னா நீங்க ட்ரெயின்ல போகணும் ஆனா சாப்பிட்றதுங்கிறது நீ இந்த சம்பளம் இங்க இருந்தாலும் சாப்பிடுறீங்க இங்கே சாப்பிடுங்க எனவே சாப்பிட்றதுக்கு கொடுக்கக்கூடாது என்ன அடிப்பான் மக்கு பயல இந்த காலத்தால சாப்பிட்றது டூ ஃப்ரம் அந்த போக்குவரத்துக்கு மட்டும் கொடுக்கணும் ரொம்ப சத்தப்படி பார்த்தா அப்படிதான் அது மாதிரி எடுத்திருப்பார் என்னன்னா என்னைக்கு மதுரையில் வந்து போனாரோ மீண்டும் குதிரை வாங்கி வரோ அந்த வரைக்கும் இந்த போய் வர்றதுக்குரிய அந்த செலவை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை கொடுத்துருப்பார் அமைச்சரை பாராட்டி என்ன அமைச்சரே இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் என்று சொல்லி அருமையா உடனே அரசரை ஏற்பாடு பண்ணுவார் எனவே அருமையா திருமணம் நடக்கும் அரசர் தலைமையில சொக்கநாதருடைய சன்னதியிலே நடந்திருக்கும் நடந்திருந்ததுன்னா நம்ம மாதிரியே எருவாய் கருவாய் தனியிலே உருவாய் இதுலதான் இருக்கு அதெல்லாம் தேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அறிவல்லே மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி மன்னையா ஏன்னா இவன் ஒரு ஆள் தவிர அந்த பிறப்பருக்கு நாடியே கிடையாது இப்படி எல்லாம் உருப்பெரிய காலத்தே உள்புகுந்து உளம் மன்னி கருத்திருத்தி ஊம்புக்கு கருணை இவ்வளவு செஞ்சது எதனால என்னாரு என்னுடைய பக்குவத்தினால இல்ல அவன் இந்த ஆன்மா மேல வச்ச கருணையினால கருணையினால் ஆண்டு கொண்ட எந்த காரரு திருத்துருத்திமேயானி என்னமோ அந்த ஊர் அந்த புண்ணியம் பெற்றது இவர் வாயினால வர்றதுக்கு உண்மையா அந்த ஊர் அல்ல என்னமோ ஒரு வாயில வந்தது அதே அவர் வாயில் வருவதற்குரிய அமைப்புல திருத்து திருத்திருத்திக்கிறது இந்த குத்தாலம் கூட திருத்திருத்திதான் ஆமா இருக்கு ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த இதே வச்சுக்கலாம் அந்த திருத்திருத்தியே திருத்துருத்தினேயானி தித்திக்கும் சிவபதத்தை அவன் நினைத்தாலே அப்படியே தித்திக்கும் தேனாய் என் நமதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்று சொன்னாரு அது அப்படியே சிவபதத்தை அருத்தியினால் அவனுடைய அருளினாலே நான் எடியேன் எங்க கண்ண இந்த அணிகொள் தில்லை கண்டேனி இந்த தில்லையிலேயே நான் பார்க்கிறேனே எங்க பெருமானி என்று சொல்லி மழுவோடு அதான் கண்ட பத்துன்னு சொன்னாரு அது கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நீ கல்லாத புல்லறிவில் அப்படியானா இது கொண்டு ஒருத்தர் ஆராய்ஞ்சாங்கன்னா சார் அப்ப மாண்புமிகு அமைச்சர்லாம் கூட படிக்காத வந்திருக்காங்க கோபியார் படிச்சவரா அதிகமா கோபியா ஆமா ஏன் காமராஜ் பள்ளிக்கு சென்று படிப்பதும் இல்லை எழுத்தும் தெரியாது பாடுறானு மேல கோபியால படிப்பாங்க அரபி ஒண்ணு அமைச்சாங்க அதனால ஒரு பெரிய காலத்தே உள் புகுந்து கல்லாத புல்லறிவில் கரைப்பட்ட நாயேனி ஓபிஆர் காலத்துல ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வர்றதுனால சொல்றேன் கோவையில அவர் தலைமை தாங்கிறார் ஓபிஆர் என்ன பொள்ளாச்சி மாநிலம் கூப்பிட்டு அவர் வந்து ராமலிங்க சுவாமி பற்று ஓபிஆருக்கு அதனால வந்து பற்று அதனால நான் வந்து இந்த திருமுறை தான் படிச்சவங்கன்னு தெரியும் நம்ம ஏசி செட்டியார்னு ஒருத்தர் டாக்டர் ஏசி அண்ணாமசூர்ல இருந்தார் அண்ணாமசூர் படிச்சவங்களாம் தெரியும் அவரையும் மேலும் கொஞ்சம் நல்லா பற்று மேலும் கொஞ்சம் நல்லா பேசணும் அவர் சொல்லியிருக்கார் பொள்ளாச்சி மாநிலத்துக்காரு அதான் முதல் முறை இந்த மாதிரி திருப்பணம் நல்ல கல்லூரில இருக்காரு நல்லா பேசுவார் ஆனா அப்பா என்ன வயசு என்ன ஓபியா இருக்காருன்னா முப்பது வயசுக்குள்ள முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் அப்ப அந்த காலத்துல உடனே பொள்ளாச்சி வந்துடுறார் அப்பதான் முதல் முறை கோவத்தில் நான் போறோம் பொள்ளாச்சி அழகு இது மாதிரி அவன் தங்களை டாக்டர் ஏ செம்மநான் செட்டியார் அவர்கள் வந்து நன்றாக பேசுவார் என்று சொன்னார்கள் தாங்கள் வந்திருந்து வள்ளலாருடைய கருத்துக்களை ஆய்ந்து பேச முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நானும் வர்றேன்னு அது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை வல்லலார அதனால சத்தியம் நல்லா பிடிச்சு உட்கார்ந்து ஆறு திருமுறையும் படிச்சு ஒரு எண்பது பக்கம் நோட்ல இப்பதான் முடியாது ஆமா பூரா எடுத்துக்கிட்டேன் குறிப்பு எடுத்துக்கிட்டேன் சத்தியம் இது எழுதுகிறேன் எடுத்துக்கிட்டு போனேன் வந்து எல்லாரும் என்னன்னா இவர் என்ன போடுறீங்க சின்ன பையனை போட்டிருக்காங்களேன்னு நினைச்சிருக்காரு இந்த தேசி சிட்டியார் தான் வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்ன சொன்னது பொள்ளாச்சி மாநிலம் வாங்க வாங்க இப்ப ரொம்ப போறது இது வேற விஷயம் இப்ப எங்கள்ட்ட இருந்தாலும் கூப்பிட்டு வரேன் அடிப்பா அதான் முதல் வரேன் ஒண்ணு சரி இன்னும் இன்னார் பேச மோபியார் தலைமை தான் இங்கே இருக்காரு பேச சரியா ஒரு மணி நேரம் பேசினேன் <coughs> ரொம்ப ஆராய்ந்து பேசினேன் அது முடிஞ்சது திருவர் அப்படியே சொன்னார் வாங்க ஐயா இது வரைக்கும் திருநீர் பூசின சைவர்கள் இந்த மாதிரி வள்ளலார பேசினதே இல்லை சத்தியம் பேசினேன் போகுது இளமையா இருந்து நீங்க பேசுறீங்க நம்ம நல்லா இருக்கும் என்று சொல்லி மைக்கிலையும் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு நீங்க அந்த இளைஞர்களை கொடுங்க நான் வந்து பயிற்சிடுறேன் கொடுங்க யார் யாரு நான் சும்மா இருக்க கூடாதா இது மாதிரி தொல்காப்பியம் பண்றதெல்லாம் கூட பல ஆராய்ச்சி செய்யணும் அதெல்லாம் கூட நூலா வரணும் அதெல்லாம் உங்க கதை புலமை கதை புலமை கதை சொல்றது அதெல்லாம் உங்க கதை இதை கொடுங்க நான் பதிப்பிக்கிறேன் அப்படின்னு அப்புறம் நான் எங்கேயும் எழுதி புக்கே காண நோட்டில் எழுது அல்லவா ஆனா உட்காந்து படிச்சேன் இன்னும் முதல் முறையா பேசுறது நம்ம போய் அனுப்பியிருந்தேன் அப்புறம் தான் சரியா உடனே பொள்ளாச்சி மாநிலம் முப்பதாம் நாள் நீங்க பொள்ளாச்சியில வந்து இன்னைக்கு நீங்க ஒரு மணி நேரம் தான் பேசுனீங்க பொள்ளாச்சியில வந்து மூணு மணி நேரம் பேசணும் என்று சொல்லி அடுத்த நேரம் பொள்ளாச்சியில இருந்து அதனால ஓபிஆர் ஞாபகத்துக்கு வரும்போது இப்படியே சொல்லிட்டாரு பிள்ளாத்தி இருந்தெல்லாம் கூட நல்லா வரணும் இதுன்னு பல இதெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் உங்க கதை புலவர கதை அதெல்லாம் இதை நீங்க கொடுங்க நான் பதிப்பிக்கிறேன்